من النار رواه البخاري صدق نبينا محمد صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹத்து தபாரத்துவ தகாலாவின் திருநாமத்தால் இன்றைய பத்தபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன் எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாம் அல்லாஹத்து தபாரக்கு தாலா ஒருவனுக்கே உரித்தானது அல்ஹம்துல்லா காந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான அண்ணலம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபெழுங்கள் தபழ் தாபெழுங்கள் முத்தத்தீன்கள் முஜாஹிதீன்கள் நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாமல் அல்லாஹுக்கு தபாரத்துவ தாலாவின் பேரர்களும் அவனின் சாந்தியும் சமாதானமும் மகப்புறத்தும் உண்டாவதாக வேண்டின பின்னால் ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு மாளிகையிலே வீட்டில் இருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே தத்துவாதாரிகளே அல்லாஹுக்கு தபாரத்துவ தாலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவி இருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹத்து தவாரக்குவத்த ஆளா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக நிற்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன்னு நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன் எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக சந்தைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே அல்லாஹுக்கு தபாரக்குவ தகால ரொம்ப இரக்கம் உள்ளவன் எங்களோடு ரொம்ப பாசம் உள்ளவன் எங்களை பெற்றெடுத்த தாய் ஒரு பிள்ளையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட மிகவும் அன்போடு பாசத்தோடு எங்களோடு அல்லாஹ் அணுகி கொண்டிருக்கிறான் எங்களோடு இருந்து கொண்டிருக்கிறான் நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் குற்றங்களையும் அல்லாஹ் மன்னித்து எங்கள் மீது அருள் பொழிந்து கொண்டிருக்கிறான் இதனால் எங்களுடைய பாவத்தின் காரணமாக இந்த உலகத்தில் தண்டிக்கப்படாமல் இன்று வரைக்கும் நாங்கள் விடப்பட்டிருக்கிறோம் அதே போலதான் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாக அலைன் செல்லும் என்னவர்கள் கண்ணின் மீது வைக்கக்கூடிய அன்பு அப்பத்தை இந்த சமுதாயத்தினருக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள் அமீரில் மோமினின் அவர்கள் நபிகள் சொல்லல்லாக அலைஹி செல்லும் என்னவர்களை பார்த்து சொன்னார்கள் நபியே நாயகமே உங்கள் மீது நான் அன்பு வைக்கிறேன் என்னுடைய மனைவி குடும்பம் சொத்துக்கள் சுகங்கள் எல்லாவற்றையும் விட உங்கள் மீது நான் அன்பு வைக்கிறேன் பாசம் வைக்கிறேன் அல்லாவுடைய தூதர் அலைவ அலைவசல்லம் சொன்னார்கள் அமரே உங்களுடைய ஈமான் இன்னும் பரிபூர்ணத்துவம் அடையவில்லை அதிலே குறை இருக்கிறது என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூதவர்கள் அமீரில் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய குடும்பத்தை விட என்னுடைய சொத்துக்களை விட ஏன் என் உயிரை விட மேலாக நான் உங்கள் மீது அன்பு வைக்கிறேன் நபிய நாயகமே என்று அமீர் மீன் அவர்கள் எப்பொழுது தன்னுடைய உயிரை விட மேலாக அந்த நபியின் மீது அன்பு வைத்தாரோ அன்பு வைப்பதாக சொன்னாரோ அந்த செய்தியை கேட்டு அருளை உருவான கண்மணியாம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹு சலவர்கள் சொன்னார்கள் எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை விட மேலாக தன்னுடைய நபியின் மீது தன்னுடைய ரசூலின் மீது அன்பு வைப்பாரோ அப்பொழுதுதான் அவருடைய ஈமான் பரிபூர்ணத்துவம் அடைகிறது உங்களுடைய ஈமான் பூர்ணத்துவம் அடைந்து விட்டது என்று சொன்னார்கள் சொல்லல்லாஹு அழைந்து வசல்லம் என்பவர்கள் அல்லாவுடைய குரான் எங்களை பார்த்து அதிகமான வசியத்துகளை எங்களுக்கு நல்லுபதேசமாக கூறிக்கொண்டிருக்கிறது அல்லாஹு தால கூறுகிறான் நபியே உங்களுடைய சமுதாயத்தினருக்கு நீங்கள் சொல்லுங்கள் அல்லாவுக்கு வழிபடுமாறும் அவருடைய ரசூலுக்கு வழிபடுமாறும் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாவுக்கு நீங்கள் வழிபடுங்கள் அவருடைய நபிக்கும் முழுமையாக வழிபடுங்கள் அவ்வாறு நீங்கள் நபிக்கும் அல்லாவுக்கும் வழிபடுவதற்கு மறுப்பீர்களே ஆனால் நீங்கள் இறை நிராகரிப்பாளர்களான காப்பீர்களாக ஆகிவிடுவீர்கள் காபீர்களாக ஆகிவிட்டால் அல்லாஹ் உங்களை விரும்ப மாட்டால் அல்லாவுக்கு விருப்பத்திற்குரிய மக்களாக நீங்கள் ஆக மாட்டீர்கள் காப்பீர்களுடைய பட்டியலிலே நீங்கள் இடம் பிடித்து விடுவீர்கள் ஆனால் அது உங்களுக்கு தெரியாது அல்லாவுடைய கடமையிலே நான் மாற்றம் செய்கிறேனா பொதுபோக்காக அலட்சிய போக்கோடு இருக்கின்றேனா நபிகளாருடைய சின்னத்தான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கிறதா அப்படியாக இருந்தால் நபியுடைய வாழ்க்கையும் இல்லை அல்லாவுடைய கட்டளையும் என்னுடைய வாழ்க்கையில இல்லை என்றால் என்னை அறியாமலேயே நான் இறை நிராகரிப்பாளனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த பட்டியலுக்குள் நான் வந்து விட்டேனே ஆனால் இறை நிராகரிப்பாளர்களை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது கிடையாது ஒருபோதும் அல்ல அவர்களை நல்லவர்களாக ஏற்றுக்கொள்வதே கிடையாது நபி சொல்லாஹு வசல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹின் அறிவிக்கும் ஹதீஸ் சஹீபில் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் உங்களுடைய நபியை பற்றி என்ன செய்தி உங்களுக்கு தெரியுமோ அதனை உங்களுக்கு தெரிந்த நாலு பேருக்கு சொல்லுங்கள் உங்களுடைய நபியுடைய நற்குணங்களை நாலு பேருக்கு சொல்லி காட்டுங்கள் எடுத்து எம்புங்கள் உங்களுடைய நபியுடைய வாழ்க்கையை உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள் ஏனென்றால் உங்களுடைய நபி அந்த அளவுக்கு ரகமத்துக்குரியவராக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் சொல்லாத செய்திகளை சொன்னதாகவும் நான் செய்யாதவற்றை யார் நான் செய்ததாகவும் என்னின் மீது பொய் உரைக்கிறார்களோ பொய்யை கட்டுகிறார்களோ விட்டு கட்டுகிறார்களோ இவர்கள் நரகத்தில் ஒரு பகுதியை தனக்கு இருப்பிடமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலை வசல்லம் என்றவர்கள் சுன்னா என்பது என்ன நபி அவர்கள் சொன்னதும் செய்ததும் செய்வதை தன்னுடைய கண்களால் பார்த்து அங்கீகரித்த அங்கீகாரமும் மூன்றும் சேர்ந்ததுதான் சுன்னா நபி செய்யாத ஒன்றை செய்ததாகவும் நபி சொல்லாத ஒன்றை சொன்னதாகவும் நபி அங்கீகரிக்காத ஒன்றை அங்கீகரித்ததாகவும் இந்த சமூகத்தில் விதாத்துக்களையும் குழப்பங்களை உண்டு பண்ணுவானையாக இருந்தால் அந்த மனிதன் நாளை மறுமையிலும் நஷ்டமடைந்தவனாக இருக்கிறான் அவனுக்கு நரகத்திலே ஓர் இடம் இருக்கிறது என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி சொல்லப்பட்டவர்கள் நபி அவர்கள் செய்ததையும் செய்ய சொன்னதையும் நபி அவர்கள் சொன்னதையும் சொல்ல சொன்னதையும் நபி அவர்கள் எந்த விடயங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில செய்யுமாறு அர்ப்பணித்தார்களோ அனுமதித்தார்களோ இவைகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுண்ணத்துகளாக பிரதிபலிக்க வேண்டும் நபி சொல்லாஹு அலைங்குவ செல்ல மனசு மீண்டும் கூறுகிறார்கள் அல்லிமோ அவுலதக்கும் அருமையான பெற்றோர்களே உங்களுடைய குழந்தை செல்வங்களுக்கு மூன்று விடயங்களை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அந்த மூன்று விடயங்களில் ஒன்று உங்களுடைய நபியை பற்றி உங்களுடைய குழந்தை செல்வங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் கற்றுக் கொடுங்கள் நபியுடைய வார்த்தையை பாருங்கள் நபியுடைய வார்த்தையில எவ்வளவு ஆழமான ஆயிரம் அர்த்தங்கள் உள்ளே பொதிந்திருக்கிறது என்பதை பாருங்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் உங்கள் குழந்தை செல்வங்களுக்கு உங்களுடைய நபியுடைய வாழ்க்கையையும் வரலாற்றையும் நபியின் மீது வைக்கக்கூடிய அன்பையும் அப்பத்தையும் உங்களுடைய குழந்தை செல்வங்களுக்கு பெற்றோர்களே நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் கற்றுக் கொடுங்கள் இது பெற்றோர்களாகிய உங்கள் மீது கடமை என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வந்த என்பவர்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் அகலுல் பை என்னுடைய குடும்பத்தை பற்றியும் உங்களுடைய குழந்தை செல்வங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் நபியுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுமாறு நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் குரானை கற்றுக்கொள்ளுமாறும் தெளிவாக விளங்கி ஓதுமாறும் படிக்குமாறும் குரானின் போதனையின் பிறார் உலகத்தில் அமல் செய்யுமாறும் பெற்றோர்களே உங்கள் குழந்தை செல்வங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று அல்லாஹு தாலாவுடைய குரானை ஆர்வம் காட்டி நபி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் சொல்லி தருகிறார்கள் சிந்தனை செய்து வாருங்கள் இந்த மூன்று விடயங்களில் நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய குழந்தைகளை வழிப்படுத்தி இருக்கிறோம் நிறைப்படுத்தி இருக்கிறோம் வழிகாட்டி கொண்டிருக்கிறோம் காலம் காலமாக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நபியுடைய வாழ்க்கையை பற்றி எங்களுக்கும் பூரணமான அறிவில்லை நபியுடைய நற்குணத்தை பற்றியும் எங்களுக்கு தெளிவில்லை இப்படியான குறையுள்ள மக்களாக இருக்கின்ற நேரத்தில் எப்படி எங்களுடைய குழந்தை செல்வங்களுக்கு நபியுடைய நற்குணத்தையும் நபியுடைய சீரிய சுண்ணாவை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே ஒரு மனிதனுடைய முழுமையான மகப்பத் அல்லாஹு மீது வைப்பதற்கு முன்னால் நபியின் மீது ஒரு மனிதன் மஹப்பத் வைக்கின்ற நேரத்தில் தான் அந்த மனிதனுடைய மஹப்பத் பரிபூர்ணத்துவம் அடைகிறது என்பதனை குரானில் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது குரான் சொல்லுகிறது கொல் இங்குந்தும் தொகைப்போனல்லாக பத்தபிரோனீ الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم நபியே நீங்கள் உங்கள் மக்களை பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹுவின் மீது மஹப்பத் வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹுவை நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக அல்லாஹுவை நீங்கள் நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் நபியாகிய என்னை நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்கள் அப்படி நீங்கள் நபியை முழுமையாக பின்பற்றுவீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களை விரும்புவான் அல்லாஹ் உங்கள் மீது மகப்பத்து வைப்பான் எனவே நபியுடைய வழிமுறை எங்களுடைய வாழ்க்கையில இல்லை என்றால் அந்த மனிதனுடைய மஹப்பத் அல்லாஹ் மீது குறையாக இருக்கிறது அல்லாஹ் மீது மஹப்பத் வைக்க வேண்டும் என்றால் நபியுடைய சுண்ணத்தான வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் நபியுடைய சொல்லும் செயலும் நடத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நேரத்தில் தான் அல்லாஹ் மீது நாங்கள் முழுமையாக நம்பிக்கை வைத்தவர்களாகவும் அல்லாஹ் மீது அன்பு வைத்தவர்களாக நாங்கள் கருதப்படுவோம் அப்படி இருந்தால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் என்று அல்லாஹுடைய குரான் எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது கண்ணியத்திற்குரிய பெருமக்களே சுண்ணத்தான செயற்பாடுகள் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இரண்டரை கலந்திருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் நாங்கள் உண்பது என்பதோ வலது கரத்தால் தான் சாப்பிடுகிறோம் ஆனால் பருகுவதும் இடது கையால் நம்மில் அதிகமானவர்கள் பாவனையில இருக்கின்ற ஒரு சைத்தானியத்தான பழக்கத்தை பார்க்கிறோமா இல்லையா உண்பது வழக்கையால் உண்பு உண்ணுகின்றோம் என்றால் அதே வழக்கரத்தால் குடிப்பதும் பருகுவதும் நபி சொல்லல்லாது அலைவ செல்ல மன்னர்களுடைய சுண்ணாவாக இருக்கிறது ஆனால் நம்மில் பல பேர் பெரியவர்களாக இருக்கலாம் சிறியவர்களாக இருக்கலாம் மூத்தவர்களாக இருக்கலாம் நம்மில் அதிகமானவர்கள் ஒன்பது என்பது வழக்கரத்தால் தான் உண்ணுகின்றார்கள் பருகுகின்றார்கள் ஆனால் ஏதாவது ஒன்றை குடிக்கின்ற நேரத்தில் பருகுகின்ற நேரத்தில் அங்கே இடக்கரத்தினால் பாதிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை பார்க்கிறோமே இது செய்தானுடைய பழக்கம் என்று சொல்லல்லாஹு அலைவசரம் சொன்னார்கள் ஒன்பதும் வலது கரத்தால் குடிப்பதும் வழக்கரத்தால் ஒரு மனிதன் ஏதாவது ஒன்றை மற்றவருக்கு கொடுக்கின்ற நேரத்திலும் எடுக்கின்ற நேரத்திலும் தன்னுடைய வழக்கை அங்கே முற்படுத்தப்படுவதை அலை வலைவசல்லம் மன்னவர்கள் செய்திருக்கிறார்கள் வலது கையையும் வலதையும் உட்படுத்துமாறு இந்த சமூக சமூகத்தை பார்த்து நபி அவர்கள் ஏவியும் இருக்கிறார்கள் இதுதான் அலை அலைவசல்லம் அவனுடைய சொன்னார் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே பள்ளிக்குள்ளே வருகின்ற நேரத்தில் எவ்வாறான ஒழுக்கத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் வர வேண்டும் என்பதையும் சல்லல்லாக அலைவசம் சொல்லித் தருகிறார்கள் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் பள்ளிக்குள்ளே வருகின்ற நேரத்தில் உங்களுடைய வலது காலை உள்ளே எடுத்து வையுங்கள் வைக்கின்ற நேரத்தில் துவா ஓதி கொள்ளுங்கள் அல்லாவுடைய பெயரை கொண்டு நான் பள்ளிக்குள்ளே நுழைகிறேன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகுவ வசல்லம் மன்னவர்கள் மீது செலவாக்கி சொல்லியவனாக நான் பள்ளிக்குள்ளே நுழைகிறேன் யா அல்லா உன்னுடைய வரக்கத்துடைய கதவையும் ரஹ்மத்துடைய கதவையும் எனக்காக நீ திறந்து தருவாயாக இப்படித்தான் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் மன்னவர்கள் ஒரு மசிதிற்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள் நுழையுமாறு எம்மையும் பார்த்து சொல்லி இருக்கிறார்கள் இதுதான் ஒரு சுண்ணத்தான வாழ்க்கையின் நடைமுறையும் கூட எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது வலக்காலை உள்ளே வைக்கின்ற நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள் பிஸ்மில்லா என்று சொல்லி வலக்காலை மத்தியதிற்குள்ளே வையுங்கள் நபியின் மீது தொலைவாத்தை சொல்லிக் கொண்டு பள்ளிக்குள்ளே வாருங்கள் இது ஒரு முக்கியமான ஒரு சுண்ணா எம்மி எத்தனை பேர் இதனை எடுத்து நடக்குகின்றோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் பள்ளியை விட்டு வெளியேறுகின்ற நேரத்தில் முதலாவதாக உங்களுடைய இடது காலை பள்ளிக்கு வெளியே வையுங்கள் வைக்கின்ற நேரத்தில் துவாவோதுங்கள் பிஸ்மில்லா அல்லாவுடைய பெயரை கொண்டு நான் மசிதிலிருந்து வெளியேறுகிறேன் அந்த நபியின் மீது தலவாசி சொல்லியவனாக நான் பள்ளியை விட்டு வெளியேறுகிறேன் உன்னுடைய பறக்கத்தையும் உன்னுடைய கயிறுகளையும் சிறப்புகளையும் உன்னிடத்திலே வேண்டியவனாக நான் பள்ளியிலிருந்து வெளியேறுகிறேன் இதுதான் சுண்ணா இதுதான் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாக அலைவ செல்லம் மன்னவர்கள் எங்களிடத்தில் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான ஒரு கடமையாக சுண்ணத்தாக இருக்கிறது கண்ணியத்திற்குரிய பெருமக்களே மதீனாவில் ஒரு சகாபி அவர்கள் நபி சொல்லல்லாஹு அலைவ செல்லம் மன்னவர்களுக்கு எந்த நேரமும் பகல் வேளைகளிலே எல்லாம் ஹிதுமத்து செய்யக்கூடிய பழக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்திருந்தார்கள் அவர்கள் தான் ரபி அசுபன் காபரபி அல்லாஹு அவர்கள் ஒரு நாள் நபிகளாக வந்து கேட்கிறார்கள் நபியே நாயகமே உங்களுக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி தர வேண்டும் யார் சூழல்லாம் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அந்த சகாபிக்கு அனுமதி அளிக்கிறார்கள் பகலெல்லாம் நபியுடைய தேவையை அறிந்து அந்த ரபி அக்தர் ரபி அல்லாஹு அவர்கள் நபிகளாருடைய தேவையை அறிந்து நிறைவேற்றுவார்கள் சேவைகள் பல செய்வார்கள் இரவு நேரம் ஆகிவிட்டால் தன்னுடைய வீட்டுக்கு செல்லுவார்கள் ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக பதிலுக்கு வந்து மீண்டும் நபிகளாரோடு ஒட்டி கொள்ளுவார்கள் ஒரு நாள் ஐஷா தொழுகை முடித்த ரபியாத்தின காடுறது எல்லாரும் தாராங்க அவர்கள் சேவைகளை எல்லாம் முடித்துவிட்டு நபிகளாவிடத்தில் சலாம் சொல்லி பிரியாவிடை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லுகிறார்கள் மதீனாவுடைய பாதையில் அவருக்கு ஒரு சிந்தனை பிறக்கிறது என்ன சிந்தனை இரவு நேரத்திலே நபிகளாருக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டு விட்டால் அந்த தேவையை நபிக்கு யார் செய்து கொடுப்பது பகல் வேளையிலே தேவை என்றால் நான் எடுத்துக் கொடுப்பேன் செய்து கொடுப்பேன் நிறைவேற்றி கொடுப்பேன் இரவு நேரத்தில் ஏதாவது தேவை என்று நபியாருக்கு வந்துவிட்டால் அந்த தேவையை யார் நிறைவேற்றி கொடுப்பது என்ற யோசனை சிந்தனை பிறந்தவுடன் ரபி அத்துபின் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு செல்லாமல் நேராக நபிகளாருடைய இல்லத்திற்கு வந்து விடுகிறார்கள் நபிகளாருடைய வீட்டின் கதவு மூடப்பட்டிருக்கிறது வீட்டின் கதவுக்கு வெளியே அப்படியே சுருண்டு படுத்துக் கொள்ளுகிறார்கள் அவர்கள் அதிகாலையிலே கண் விழித்த நபி அவர்கள் வீட்டுக்கு வெளியே வருகிறார்கள் ரபியா ரஜியல்லாவுக்கு அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு கதவின் வெளியே உறங்குகின்ற காட்சியை பார்த்த நபி அவர்கள் தட்டி எழுத்து கேட்கிறார்கள் ரபியா ஒவ்வொரு நாள் இரவையிலும் வீட்டுக்கு சென்று ஓய்வெடுப்பீர்களே நீங்கள் இன்று செல்லவில்லையா என்று கேட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் நபியை நாயகமே என்னுடைய வீட்டுக்கு நான் சென்றேன் செல்லுகின்ற நேரத்தில் இரவு நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது தேவை ஒன்று வந்துவிடுமோ என்று எனக்கு சந்தேகமாக இருந்தது எனவே பகல் வேலையை போல இரவு நேரத்திலும் நான் உங்களுக்கு பணிவிடைகள் பல செய்ய வேண்டும் என்பதற்காக நான் இந்த இடத்திலேயே ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக நான் உறுதியாகிவிட்டேன் அதனால் நான் வந்துவிட்டேன் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலேஹி வசல்லம் மன்னவர்கள் அந்த சஹாபியுடைய நெற்றியிலே முத்தமிட்டு சொன்னார்கள் இரவிலும் பகலிலும் எண்ணின் மீது அன்பு வைத்து அப்பத்து வைத்து எனக்கு நீங்கள் சேவைகள் பல செய்கிறீர்கள் உங்களுக்கு நான் ஏதாவது உபகாரம் செய்ய வேண்டும் போல் என் மனம் விரும்புகிறது உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்னிடத்திலே பேருங்கள் நான் உங்களுக்கு அதனை பெற்றுத் தருகிறேன் என்று சொன்னார்கள் அருணபி சொல்லல்லா அலைவ செல்லம் என்னவர்கள் இத்தனைக்கும் அந்த ரபியாவுக்கு இன்னும் நிக்காக நடைபெறவில்லை இத்தனைக்கும் அவர்களுக்கு வாழ்வதற்கும் ஒழுங்கான வீடும் இல்லை தொழிலும் இல்லை இத்தனைக்கும் அவருடைய வீடுகள் மதீனத்திற எல்லையிலே ஒரு கிராமப்புறத்திலே இருக்கிறது எத்தனை தேவைகள் இருக்கிறது அத்தனை தேவைகளை நபிகளாகத்திலே சொன்னால் உடனுக்குடன் நிறைவேறுமா இல்லையா ஆழமாக யோசிக்கிறார்கள் யோசித்த சகாதி அவர்களுக்கு விடை காண முடியவில்லை நபிகளாரை பார்த்து சொன்னார்கள் நபியே நாயகமே ஏதாவது நான் உங்களிடத்தில் கேட்க வேண்டும் தான் கொஞ்சம் அவகாசம் தாருங்கள் ஆறுதலாக ஓய்வாக ஆழமாக சிந்தித்து விட்டு உங்களிடத்திலே வந்து நான் கேட்கிறேன் நபி அவர்கள் சலுகை கொடுத்தார்கள் அனுமதி அளித்தார்கள் அந்த ரபியாத்திரதி எல்லாரும் அவர்கள் ஓய்வான இடம் ஒன்றை நாடி சென்றார்கள் ஆழமாக யோசிக்கிறார்கள் வாழ்வதற்கு ஒரு துணைவியை மனைவியை கேட்போமா சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு இல்லத்தை கேட்போமா அல்லது வாழ்வதற்கான ஒரு விடத்தையாக நாம் அல்லாவுடைய வசூலத்திலே கேட்போமா எதனை கேட்டாலும் நிச்சயமாக கிடைக்கும் யோசித்த அந்த சகாபி அவர்கள் இறுதியாக ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் வந்து நபிகளாருக்கு முன்னால் ஓடோடி வந்தார்கள் முகம் மலர்ச்சியாக சந்தோஷத்திலே அப்படியே மலர்ந்திருக்கிறது நபி அவர்கள் கேட்டார்கள் ரவியா என்ன வேணும் கேளுங்கள் உங்களுக்கு நான் ஏதாவது உபகாரம் செய்ய வேண்டும் போது என் மனம் விரும்புகிறது வேறுங்கள் ரபியா அவர்கள் நபிகளாரை பார்த்து கேட்டார்கள் நபியே நாயகமே உங்களிடத்திலே நான் கேட்பதெல்லாம் உலகத்திலே நான் எவ்வாறு உங்களுடைய முபாரக்கான முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேனோ இதே போன்று நாளை சுவர்க்கத்திலும் நான் உங்களுடைய முகத்தை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் யாரோ சொல்லலாம் அது எனக்கு கிடைக்குமா என்று கேட்டார்கள் ரவி அசமின் அல்லாஹு ரவி அவர்கள் அபிகள் சொல்லல்லாஹு அலைவ சொல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் உலகத்திலே என்னுடைய முகத்தை பார்த்துக் கொண்டிருப்பதை போன்று சுவர்க்கத்திலே நீங்கள் என்னுடைய முகத்தை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டுமா உங்களுக்கு ஒரு வழியை சொல்லித் தருகிறேன் அதிகமாக சுண்ணத்து சொல்லுது வாருங்கள் நாளை கியாமத்துடைய நாளையில் எனக்கு அருகாமையில இருப்பீர்கள் என்னுடைய முகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிய நேரத்தில் ரபி அசுபின் அல்லாஹு அவர்கள் நபிகளாரை பார்த்து கேட்டார்கள் அலிய நபிய நாயகமே இது எனக்கு மட்டும் விசேஷமானதா நபியவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு விசேஷம்தான் என்னுடைய உம்மத்துக்கு பொதுவானது என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றும் ஒரு ஹதீசை பாருங்கள் மதீனாவில் வாழ்ந்த ஒரு அன்சாரி தோழர் மதீனத்துடைய தோழர் மதீனா வாசி எந்த நேரத்திலும் சகாபாக்களோடு சிரி சிரித்த முகத்தோடு கலகலப்பாக பேசக்கூடிய சுபாவத்தை உடையவர்கள் சிரித்த முகத்தோடு தான் பழகுவார்கள் கலகலப்பாக பேசுவார்கள் ஆனால் நபி அவர்கள் இந்த பகாமியை ஒரு நாள் மசித் நபவியிலே பார்க்கிறார்கள் கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கிறார்கள் யாருடனும் பேசவும் இல்லை கதைப்பதும் இல்லை வீட்டுக்கு செல்வதும் இல்லை அமைதியாக கவலை தோய்ந்த முகத்தோடு இந்த சகாதி அவர்கள் மசித் நபவியிலே இருக்கிறார்கள் இந்த சகாதியை பார்த்த நடிகராருக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது அந்த சகாதியை பார்த்து கேட்கிறார்கள் யாப்புலான் மாலி அராக மகசூன எனது அருமை தோழரே உங்களை பார்த்தால் நீங்கள் கவலையிலே தோய்ந்திருப்பதை போன்று தெரிகிறது அது என்ன என்று எனக்கு சொல்லுங்கள் என்னால் முடிந்தால் நான் தீர்த்து வைக்கிறேன் உங்களுடைய கவலையை நான் போக்கி வைக்கிறேன் அந்த சகாதி அவர்கள் சொன்னார்கள் நவியே நாயகமே ஒரு விடயத்தை பற்றி நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த யோசனைக்கு தெளிவில்லாமல் விடையில்லாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன் அதனால வீட்டுக்கு சென்றால் உறக்கம் இல்லை நிம்மதி இல்லை பசி இல்லை சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது என்ன விடயம் அந்த சகாதி அவர்கள் சொன்னார்கள் மதீனத்துடைய அன்சாரி தோழர் நதிகளாருடைய முகத்தை பார்த்து சொன்னார் எனக்கு உள்ள யோசனை என்ன தெரியுமா உங்களுடைய முகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் நீங்கள் பேசுகின்ற அவைகளிலும் அஜிலிஸ்களிலும் ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறான் நாளை கயாமத்துடைய நாளையில் நீங்கள் நபிமார்களோடு உயர்ந்த பதவியில் இருப்பீர்கள் அந்த நேரத்திலே உங்களுடைய முகத்தை பார்க்க முடியாமல் ஆகிவிடுமே யார சூழல்லா இதுதான் எனக்குரிய கவலை யோசனை என்று சொல்லிய நேரத்தில் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் மன்னவர்கள் இந்த சஹாபிக்கு எப்படி பதில் உரைப்பது என்று தெரியாமல் வானத்தை பார்க்கிறார்கள் ஆயா ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாத்து வசலாம் அன்னவர்கள் வானிலிருந்து இறங்கி வருகிறார்கள் வந்து சொன்னார்கள் நபியே உங்களுடைய தோழர் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்லி இருக்கிறார் உங்களுடைய தோழர் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டார் அல்லவா அந்த கேள்விக்கான பதிலை அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் ஒரு ஆண்டு ஆயத்து இறங்கி இருக்கிறது சூரத்து நிசாவில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார் وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا قرآن ஆயத்து இறங்கி இருக்கிறது அல்லாஹ் குரானின் மூலமாக பதிலளித்திருக்கிறான் அல்லாஹுடைய கடமையை சரியாக முறையாக யார் நிறைவேற்றுகிறார்களோ நபிகளாருடைய சுண்ணத்தான வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையை யாரெல்லாம் சரியான முறையில எடுத்து நடக்கின்றார்களோ இப்பேற்பட்டவர்கள் நாளை மறுமையுடைய நாளையில் எல்லா நபிமார்களோடு ஒன்றாக நண்பர்களாக கூட்டாளிகளாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு கூறுகிறார் நபிமார்கள் மட்டுமல்ல சித்தேசியங்கள் உலகத்திலே தப்பி தவறியாவது பொய் பேசாத உண்மையாளர்களான சித்தேசியங்கள் சத்தியவான்கள் இவர்களோடு சுவர்க்கத்திலே ஒன்றாக இருப்பார்கள் அல்லாவுடைய பாதையிலே அற போராட்டத்தில் ஈடுபட்டு தன்னுடைய உயிரை இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்த ஒரு ஷஹீது ஷஹீத்மார்களோடு இவர்கள் சுவர்க்கத்தில் இருப்பார்கள் உலகத்திலே சாலையான நல்ல பல அமல்கள் செய்த நல்லோர்களோடும் இந்த மக்கள் தியாமத்திலும் சுவர்க்கத்திலும் நண்பர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு பதில் சொல்லி இருக்கிறான் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே நாங்களும் அதே நபியுடைய உண்மைத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கல்வியிலே எந்த அளவுக்கு நபியின் மீது அன்பு இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் அன்பின் வெளிப்பாடு என்பது வெறுமனே நாவார உச்சரிக்கக்கூடிய வார்த்தை அல்ல அது எங்களுடைய செயற்பாடுகளின் மூலமாக அது வெளியே காட்டப்பட வேண்டும் ஒரு முஸ்லீமை பார்த்து புன்முழும் புன்முழுவதோடு சலாம் சொல்லி அவருடைய கையை பிடித்து முசாபரா செய்கின்ற நேரத்தில் உங்கள் இருவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் உங்கள் இருவருடைய கல்வியில் எந்த குரோதமும் இல்லை கோபமும் இல்லை என்று சொன்னார்களே ரசூலுல்லா இதுதான் நபியுடைய மகாத்தன் வெறுமனே சலாம் சொல்லுகிறோம் சிரிக்கின்றோம் பொறாமையின் காரணமாக உள்ளமும் கல்வும் எரிந்து கொண்டிருக்கிறது இது நயவஞ்சகத்தன்மை இது நபியுடைய சுண்ணத்துக்கு மாற்றமான செயல் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவசனம் மன்னவர்களுடைய பெயர் எந்த அளவுக்கு ஒரு விவாதத்திலே முக்கியத்துவம் அடைந்திருக்கின்றது என்பதனை மற்றும் ஒரு ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது அபூதாவிலும் திருமதியிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை பாருங்கள் நபி சல்லல்லாஹு அலைவசன்ன மன்னவர்கள் ஒரு நாள் மஸ்ஜித் நபவிக்குள்ள நுழைந்து செல்லுகிறார்கள் ஒரு சகாபி அவர்கள் தொழுது முடித்ததன் பின்னால் எடுத்த எடுப்பில் கையை உயர்த்தினார் துவா கேட்கிறார் தனக்கு தேவையானவற்றை எல்லாம் அல்லாஹிடத்திலே துவாவிலே கேட்டுக் கொண்டிருக்கிறார் இதனை பார்த்த நபியவர்கள் சொன்னார்கள் இந்த சஹாபி துவா கேட்கிற விஷயத்தில் ரொம்ப அவசரப்பட்டுட்டார் என்று சொன்னார்கள் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் என்றவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் உங்களுடைய துவா அல்லாவிடத்திலே கபூலாக வேண்டுமா அதற்கு இப்படி கேட்க கூடாது கையை ஏந்தினோம் கேட்டோம் என்பது அல்ல துவா உங்களுடைய துவாவிற்கு ஒரு முறை இருக்கிறது அந்த பிரகாரம் நீங்கள் துவா கேட்பீர்களே ஆனால் அந்த துவாவை நிச்சயமாக அல்லாஹ் கபூலாக்குவார் அது என்ன முறை நீங்கள் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் துரா கேட்கறதுக்கு முன்னால் அல்லாவுக்கு விருப்பமான அல்லாவுக்கு புகழ புகழ்ச்சிக்குரிய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹுவை நீங்கள் நாவார மன நிறைவோடு அல்லாவை புகழுங்கள் குறைந்தபட்சம் வல்கம்துல்லா இதை விட ஒரு புகழ்ச்சியான வார்த்தை இந்த உலகத்திலும் கிடையாது அல்ஹம்துல்லா இதனை எத்தனை தடவைகள் சொன்னாலும் அல்லாஹ் சந்தோஷம் அடைவான் அல்லாவை புகழக்கூடிய அளவுக்கு அல்லாவை புகழ வேண்டும் ثم يصلي على النبي صلى புகழ்ந்ததன் பின்னால் நரிசல்லாஹு அன்னவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள் சும்மா யதுஉ அதுக்கு பின்னால நீங்க என்ன என்ன விரும்புகின்ற விரும்புகின்றீர்களோ அத்தனை விடயங்களின் துவாக்களில் கேட்டுக் கொள்ளுங்கள் இந்த முறை இந்த அதன் ஒழுக்கம் இருக்கும் என்றால் உங்களுடைய துவா அல்லாவிடத்திலே கபோலாம் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவர்கள் கையை ஏந்தினோம் கேட்டோம் எந்த ஒன்றும் கபூலாகவில்லை என்று நம்மில் பல பேர் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்களே முறைகளை சொல்லல்லாக அனைவசன் சொல்லி தருகிறார்கள் உங்களது கபூல் கபூலாக வேண்டுமா அல்லாவை புகழுங்கள் இரண்டாவதாக நடிகள் மீது அதிகமாக செலவாத்து செல்லுங்கள் அதற்கு அடுத்ததாக நீங்கள் அல்லாவிடத்தில் விரும்பியதை கேளுங்கள் கேட்டது நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லல்லாக அனைவசன் சொல்லித் தருகிறார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே நபிகள் சொல்லல்லாக அலைஹி வசல்லம் மன்னவர்களுடைய வீட்டு வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பதனை அவர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு அவரிடத்திலே கேட்கிறார்கள் நபிகளார் வெளியே சென்று வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன செய்வார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் كان يبدأ النبي صلى الله عليه وسلم إذا دخل بيته பிஸ்திவா நபி அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி சென்றால் வீட்டுக்குள்ளே வருகின்ற நேரத்தில் எனக்கு சலாம் சொல்லுவார்கள் சலாம் சொல்லிய நபி அவர்கள் வீட்டிற்குள்ளே வந்தவுடன் இரண்டாவது வார்த்தையொன்று என்னோடு பேசாமல் உடனே தன்னுடைய கையில் இருந்த மிசுவாக்கை எடுத்து தன்னுடைய பற்களை தூய்மையாக்கி துப்புரவாக்கி கொள்ளுவார்கள் அதற்கு பின்னால் என்னோடு சந்தோஷமாக பேசுவார்கள் நான் என்ன வேலையில ஈடுபட்டிருக்கிறேனோ அந்த வேலையில என்னோடு உதவி ஒத்தாசை செய்து எனக்கு உதவி அளிப்பார்கள் என்று சொன்னார்கள் ஆயிஷா ரவி அல்லாஹு அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியவர்கள் அவர்கள் நபிகளாருடைய கூட சகாபாங்கள் கஸ்தூரி வாடையை விட மேலாக மதித்து தங்களுடைய ஆடையிலும் உடம்பிலும் பூசிக்கொண்ட சகாபாக்கள் அப்பேற்பட்ட நபியுடைய வாயி நாட்டம் வீசிவிடக் கூடாது தன்னுடைய மனைவி இதனால் என்னை பார்த்து முகம் துளித்துவிடக் விடக் கூடாது என்பதற்காக நபி அவர்கள் தன்னுடைய பற்களை நன்றாக மிசுவாக்கு செய்து துப்புரவாக்கி கொள்ளுவார்கள் என்று ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்களே இந்த சுண்ணா எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் எந்த மனைவி தான் ஒரு கணவனை பார்த்து வாய் திறந்து சொல்ல போகிறாள் உங்களுடைய வாய் நாட்டம் வீசுகிறது துருவாடையாக இருக்கிறது என்று வேண்டுமென்றால் எங்களுடைய நண்பர்கள் தமாசாக கூட்டாளித்தனமாக சொல்லிவிடுவார்கள் எங்களுடைய பிள்ளைகளும் ஒருவாறாக ஒரு வார்த்தையில் சொல்லிவிடுவார்கள் மனைவி பல்லாண்டு காலம் வாழக்கூடியவர்கள் ஒரு நாளைக்காலம் சொல்லுவாரா அதற்காக நான் எந்த நாளும் எந்த நேரத்தில் நான் துப்புரவாகவும் தூய்மையாகவும் இருக்கின்றது என்பது அதற்கு அர்த்தமா இதற்காகத்தான் பல்லல்லாஹு தந்த மன்னவர்கள் இந்த உண்மத்திற்கு சொல்லியது மட்டுமல்ல தானும் தன்னுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தினார்கள் செய்து காட்டினார்கள் மிஸ்வாக்கு செய்து கொள்ளுங்கள் அடிக்கடி உங்களுடைய பற்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் இது நபியுடைய மிக முக்கியமான சுண்ணாவாக இருக்கிறது ஜாபிர் விரோதியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் ரஹிமல்லாஹு ரஜுலன் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக எந்த மனிதன் வியாபாரம் செய்கின்ற நேரத்திலும் பொருட்களை மற்றவர்களிடத்தில் கொடுக்கின்ற நேரத்திலும் எடுக்கின்ற நேரத்திலும் யார் மிருதுவான முறையில் இரக்கத்தோடு மென்மையாக சிரித்த முகத்தோடு நடந்து கொள்ளுகிறார்களோ இவர்களுக்கு அல்லா ரகமை செய்வானாக என்று சொல்லல்லாது அலைவசம் துவா செய்துவிட்டு சொன்னார்கள் உங்களிடத்திலே ஒருவர் ஹலாலான தேவைக்காக கடன் வாங்கி இருக்கிறார் அந்த கடனை திரும்ப தருவதற்கு அவரால் முடியவில்லை எவ்வளவோ முயற்சி செய்கிறார் துவா கேட்கிறார் கலாலான சம்பாத்தியத்திலே ஈடுபடுகிறார் ஆனாலும் அந்த கடனை அவரால் திருப்பி கொடுக்க முடியவில்லை கடனாளி அவரிடத்திலே சென்று முறையிடுகிறார் கொஞ்சம் தவணை தாருங்கள் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் இந்த நிலைமையை பார்த்த மனிதன் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார் உங்களால் அந்த கடனை திரும்ப தர முடியவில்லை என்றால் பரவாயில்லை நான் அதனை மன்னித்து விட்டேன் என்று எந்த மனிதன் அந்த கடனாளியை மன்னித்து விடுகிறாரோ அந்த கடனாளி கடன் கொடுத்த மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்ம செய்வானாக என்று சல்லல்லாஹு அலை இவர்கள் துவா செய்தார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே எத்தனை விடயங்களை நாங்கள் கொடுக்கின்றோம் எடுக்கின்றோம் எங்களிடத்தில் இந்த மிருதுவான தன்மை மென்மையான தன்மை புன்முறுவதோடு கொடுப்பதும் எடுக்கின்ற தன்மையும் இருக்கிறதா அல்லது கடுதடுத்த முகத்தோடு எங்களுடைய கோப ஆவேசத்தோடு நடந்து கொள்ளுகிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் இதிலும் அலைவ அலைவசல்லமனுடைய சுண்ணத்து நிறைந்திருக்கிறது நாங்கள் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு சிறியதோர் சூறா தான் சூரத்தில் இந்த சூறா வளமையை போல இறங்குகிறது அந்த சூறா இறங்கியவுடன் அவர்கள் பதில் களத்திலே கலந்து கொண்ட மூத்த பெரும் சகாபாக்களை அழைத்துக் கொண்டு ஓர் அமைதியான இடத்திற்கு செல்லுகிறார்கள் உமரதி அல்லாஹு அவர்கள் பதில் களத்திலே கலந்து கொண்ட மூத்த பெரும் சகாபாக்கள் இருக்கிறார்கள் அறிவிலும் அனுபவத்திலும் மூத்தவர்கள் பெரியோர்கள் கண்ணியமான சகாபாக்கள் இந்த சகாபாக்களோடு சிறிய வயதுடைய ஒரு சகாபி இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு தாரான் அவர்களையும் உமர் ரதி அல்லாஹு தாரான் அவர்கள் அழைத்துக் கொண்டு செல்லுகிறார்கள் இந்த சிறுவனும் தங்களோடு வருகின்ற காட்சியை பார்த்த மூத்த சகாபாக்கள் தங்களுக்குள்ள ஏதோ ஒன்றை முணுமுணுத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன முணுமுணுப்பு சொன்னார்கள் இந்த இபுன் போன்ற சிறிய பிள்ளைகள் எங்களுக்கும் இருக்கிறார்களே உமர்தல்லா சாரான் அவர்கள் இந்த சிறுவனை மாத்திரம் எதற்காக அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுக்குள்ளே உள்ள கௌரவ சிக்கல் முணுமுணுக்க ஆரம்பிக்கிறார்கள் இந்த முணுமுணுப்பு அமீரில் முமினின் சத்தாபதி அவனுடைய காதிலே விழுகிற சொன்னார்கள் உங்கள் அனைவர்களைப் போல இந்த சிறியவனும் ஆழமான கருத்துக்கள் நிறைந்த மஷூரா சொல்லுவதற்கான அறிவாற்றலை இவர் பெற்றிருக்கிறார் எனவேதான் நானும் இவரை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி அமர் அப்துல்லாஹு தாலாங்க அவர்கள் அமைதியான ஓரிடத்திற்கு அனைவரையும் அழைத்து சென்றார்கள் அழைத்து சென்று சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் நபிகளாருக்கு ஒரு சூறா இறங்கி இருக்கிறது அது என்ன சூறா தெரியுமா இதாஜா ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فصبح بحمد ربك واستغفر إنه كان توابا இந்த சூறா இறங்கி இருக்கிறது எனது அருமை தோழர்களே இந்த சூறா எதற்காக நபியவர்களுக்கு இறங்கி இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் மசூரா சொல்லுங்கள் என்று மூத்த சகாபாக்களை பார்த்து உமரவியல்லாத சகாபான் அவர்கள் கேட்ட நேரத்தில் அந்த மூத்த சகாபாக்களில் ஒருவர் சொன்னார் அமீரில் முன்னியின் அவர்களே இந்த சூறாவில் அல்லா என்ன கூறுகிறான் தெரியுமா மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள்ளே வருகின்ற காட்சியை நீங்கள் பார்த்தால் அல்லாவை அதிகமாக தஸ்மீக செய்யுங்கள் அதிகமாக இஸ்தகபாரம் செய்யுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் இதற்கு மேலால் இரண்டாவது மூன்றாவது கருத்தொன்றும் எங்களுக்கு தெரியவில்லை என்று ஒரு மூத்த சகாதி அவர்கள் சொன்னார்கள் மற்றும் அதிகமான சகாபாக்கள் வாய்மூடி மௌனமாக இருந்தார்கள் எந்த மஷூராவும் சொல்லவில்லை மௌனமாக இருந்த அந்த சிறுவன் இபுன் அப்பா ரஜி அல்லாஹு தாலானு அவர்களை பார்த்து உமர் ரஜி அல்லாஹு தாலானு கேட்டார்கள் திருவனே இந்த சூரா நபிக்கு இறங்கி இருக்கிறது உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டார்கள் அமீர் மினீன் அவர்கள் வயதில் சிறிய சிறியவனான அறிவில் சிறியவனான இபுன் அப்பா ரஜி அல்லாஹு சொன்னார்கள் அமீரில் அவர்களே அந்த சஹாபி அவர்கள் சொன்னதை போல வெறுமனே தஸ்மீகும் இஸ்திகபாரும் சொல்லுமாறு அல்லா இந்த சூறாவை இறக்கவில்லை இந்த சூறா ஒரு செய்தியை சொல்லுகிறது அது என்ன செய்தி தெரியுமா நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்த வேலை முடிஞ்சு போச்சு நபி அவர்கள் அல்லாஹின் பக்கமாக செல்ல போகிறார்கள் அல்லாவுடைய அல்லாவுடைய நபியுடைய மவுத்து நபிக்கு வரப்போகிறது நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் எங்களை விட்டு விடைபெற்று செல்ல போகிறார்கள் என்பதனை இந்த சூறா சொல்லுகிறது என்று சொன்னார்கள் அந்த சிறியவனான எதிராக அவர்கள் இந்த செய்தியை கேள்வியுற்றவுடன் அமர்ந்து எல்லாருந்தால் ஆனால் ஓடி சென்றார்கள் அந்த சிறியவனான இவன் அப்பாஸை கட்டி அணைத்தார்கள் சொன்னார்கள் இவன் அப்பாஸே நீங்கள் எந்த முடிவில் இருக்கிறீர்களோ அதே முடிவில் தான் நானும் இருக்கிறேன் நீங்கள் எப்படி நினைத்தீர்களோ அதே போன்றுதான் நானும் இருக்கிறேன் இந்த சூரா நபியுடைய மௌத்தை இந்த உண்மத்துக்கு அறிவிக்கிறது நபி அவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவசரமாக சீக்கிரமாக கண்ணை மூடி அல்லாஹ் பக்கமாக செல்ல போகிறார்கள் என்பதனை இந்த சூரா சொல்லுகிறது என்று உமர் ரவி அல்லாஹு தான் சொல்லி காட்டினார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இந்த சூரா இறங்கியவுடன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய மகள் பாத்திமாவை அழைத்து சொன்னார்கள் மகளே உன்னுடைய தந்தை இந்த உலகத்திலே செய்த வேலைகள் எல்லாம் முடிந்து விட்டது நான் அல்லாஹின் பக்கமாக செல்ல போகிறேன் என்று சொன்னவுடன் அருமை மகள் பாத்திமா அழ ஆரம்பித்தார்கள் அல்லாஹுடைய சூழல் சொல்லப்பாக அடைகிற செல்லம் மன்னவர்கள் தன்னுடைய மகளுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு ரகசியமான ஒரு வார்த்தையை சொன்னவுடன் பாத்திமா ரவி அல்லாஹு அவர்கள் புன்முறுவலோடு சிரிக்க ஆரம்பித்தார்கள் நபி அவர்கள் வப்பாத்தாகிவிட்டார்கள் கொஞ்ச காலம் கழிந்து நபியுடைய மனைமார்கள் ஒருவரான உம்மு சலமா ரவியல்லாவுக்காக அவர்கள் நபிகளாருடைய மகள் பாத்திமாவிடத்தில் வந்து சொன்னா கேட்டார்கள் பாத்திமா உங்களுடைய தந்தை சக்கராசில இருக்கின்ற நேரத்தில் ஒரு செய்தியை சொன்னார்கள் நீங்கள் அழுதீர்கள் மறுமனத்தை நீங்கள் பிரித்தீர்களே என்ன காரணம் அப்படி உங்களுடைய தந்தை என்னதான் உங்களுக்கு ரகசியமாக சொன்னார்கள் பாத்திமா பாத்திமா ரவி அல்லாவுக்கு ஆளான அவர்கள் சொன்னார்கள் முதலாவது என்னுடைய தந்தை தன்னுடைய மௌத்துடைய செய்தியை சொன்னார்கள் என்னுடைய கல்வி ஏற்றுக்கொள்ளவில்லை நான் அழுதேன் பிறகு சொன்னார்கள் என்னுடைய தந்தை முதன் முதலாக என்னுடைய குடும்பத்தில் என்னை சந்திக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீதானம்மா தலைவி என்று சொன்னார்கள் அதனால் நான் பிரித்தேன் என்று சொன்னார்கள் பாத்திமா ரவி அல்லாவுக்கு தாலா அண்ணா அவர்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே எனவேதான் அல்லாஹே தூதர் சல்லல்லாஹு அணைந்து செல்ல மன்னவர்கள் இந்த உலகத்தில் எங்களுக்கு சொல்லி காட்டியதெல்லாம் பரதான அமல்களோடு நின்று விடாமல் சுண்ணத்தான அமல்களை உங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடந்து கொள்ளுங்கள் நாளை கியாமத்தில் நான் உங்களை பார்ப்பதற்கு ஆசைப்படுவேன் என்று சொன்னார்கள் இந்த உலகத்திலே மிக மிக கஞ்சத்தனமுடையவன் யார் தெரியுமா நாம் யாரை சொல்லுகிறோம் கை நிறைய பணத்தையும் பொருளாதாரத்தையும் வைத்துக் கொண்டு தானும் அனுபவிக்காமல் மற்றவர்களுக்கும் கொடுக்காமல் இருப்பவர்களை பார்த்து உலோவி கஞ்சத்தனமுடையவர் என்று நாம் சொல்லுகிறோம் நபி அவர்கள் சொன்னார்கள் உண்மையான கஞ்சத்தனமுடையவன் யார் என்றால் அல் என்னுடைய பெயர் சொல்லப்பட்டேன் அதற்கு யார் உடனுக்குடன் தலவாத்தி செல்லாமல் வாய்மூடிக் கொண்டிருக்கிறானோ இவன் ஒவ்வொரு மனிதனும் கஞ்சத்தனமுடையவனாக இருக்கிறான் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைகுல செல்லம் மன்னவர்கள் எத்தனை பயான்களிலே நபிகளாருடைய பெயர் எங்களுடைய காதுகளிலே விழுகிறது எத்தனை தலைமைகள் நபிகளாருடைய பெயர் எங்களுடைய காதுகளிலே செவிமடுக்கப்படுகிறது சொல்லி அலா என்று எத்தனை மக்கள் சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சாதாரண காரியம் அல்ல விரும்பியோ விரும்பாமலோ சொல்லுவது என்பது சுண்ணத்துத்தான் இருந்தாலும் கூட நபியுடைய பெயரை கேட்டுவிட்டால் உடனுக்குடனாக தரவாற்றி செல்லுவது எங்கள் மீது சுமத்தப்பட்ட முக்கியமான சுண்ணத்தாக கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது நபி அவர்கள் கூறிய ஒரே ஒரு ஹதீசை கூறி நான் முடிவுரைக்கு வருகிறேன் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவசர்கள் சொன்னார்கள் அதானுடைய சத்தம் கேட்கின்ற நேரத்தில் உங்களில் யார் வாய்மூடி மௌனமாக இருந்து அத்தின் பாங்கு சொல்லுவதை போன்று நீங்களும் பதில் உரைத்து பாங்குடைய துவாவை சரியான முறையாக ஓதி முடிக்கின்றீர்களோ அந்த மனிதனுக்கு நாளை கியாமத்துடைய நாளையில் நான் சிபாரிசு செய்தேன் ஷபாரத்தி செய்தேன் சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பது இந்த நபியாக என்னுடைய கடமை என்று சொல்லல்லாது அலைவ செல்லம் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் என்று துறாவை முழுமையாக சரியாக ஓதிக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே சுன்னத் எதிலும் வியாபித்திருக்கிறது குறிப்பிட்ட ஒன்றை மாத்திரம் சுண்ணத்து என்று எடுத்துக் கொள்ளுகின்ற நம்மில் பல பேர் எல்லாவற்றையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆராய வேண்டும் பருதோடு மாத்திரம் செய்துவிட்டு ஓடிவிடாமல் சுண்ணத்தான காரியங்கள் என்னிடத்திலும் இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பத்திலும் இருக்க வேண்டும் இவை அனைத்து நம்மில் பல பேரிடத்திலும் இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கின்ற நேரம் வரைக்கும் அந்த நபியின் மீது உண்மையான அன்பு வைத்து அந்த அன்பை எங்களுடைய ஐபாதத்துகளிலே நாங்கள் செயல் செயல் ரூபத்திலே காட்டுவதற்கு முயல்வோமாக எல்லாம் அல்ல அல்லா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வானாக யா அல்லா எங்களுடைய பாவங்கள் குற்ற குறைகளை மன்னித்தல்வாயாக எங்கள் பெற்றோர்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவத்தை யா அல்ல நீ மன்னித்தல்வாயாக இந்த உலகத்திலே இருந்து வாழ்ந்து மரணித்து செல்லுகின்ற நேரத்தில் சிரித்த முகத்தோடு கலிமா ஷஹாதாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக வாஹர் தவான் அலமதுல்லாஹ் ரபில் ஆலமீன்